அவ்வளோதான் திரும்ப படிங்க செக் பண்ணிட்டு ம் அவ்வளோதான் oh, ம் ம் மாமே வைஷ்யத்ய சம் யயிமம்லேருந்து படிக்கலாம் அதே திரும்ப யயிமம் யயிமம் ம் யயிமம் ம், யயிமம் यत्य-संशयः यत्य-संशयः ம் वैश्यत्य-संशयः संशयः hmm. मामे वैश्यत्य संशयः मामे वैश्यत्य संशयः ययिमं hmm. परमो ययं परं कुश्यं ययिमं hmm. <laughs> cochilha, cochilha, velho. Né? E aí, irmão? E aí, irmão? Irmão? E aí, irmão? E aí, irmão, para mancos, corriam. Hum, hum. E aí, irmão, para mancos, corriam. திரும்ப சொல்லுங்க மத்பக்தேஷ் தாஷ்யதி ஜெயதி தாஸ்யதி சுகர் கட்டா கொஞ்சம் கம்மி தான் சூப்பராக இருக்கு ஆ படிங்க ah. ய இமம் ய இமம் பரமம் குஹ்யம் நீங்கள் வீடியோ இல்லை அப்போ நீங்கள் வீடியோ உங்களுக்கு கால் அப்படியா பாட்டு நீங்கள் இது சரி போட்டு பாட்டு இதை பண்ணீங்கன்னா நான் எதை நீங்கள் இறண்டு வர முடியும் ஓ இப்போ வீடியோ தெரியுதுங்களா இப்போ அங்கே பஸ் வீடியோ தெரியுது வீடியோ தெரியுதா ஜி வீடியோ தெரியுதா வீடியோ வீடியோ பொறுமையாக ஒரு நாளாக வந்துடுவேன் பாருங்கள் எனக்கு வருது நான் தெரியுறேண்ணா வரலைங்க என்ன வருது அந்த இடத்துல ஏதாவது ஓடிட்டு இருக்கா இல்ல ஒரு பிளாங்க் தெரியலச்சு சுவாமி படம் மட்டும் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கு அந்த படம் மட்டும் தான் ஆஹா அப்போ இல்லை கரெக்டாக வருது இதான் உங்கள் வீடியோ செட்டிங்ஸு உங்கள் சைடு தான் பார்க்கணும் கீழே வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலுன்னு ஓடுங்க ஆ ஓடி முடியட்டும் ஆ சரி ஆ அதே அங்கே இது இந்த ஸ்ட்ரீமை எடுத்து ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரீம் ஒன் பை ஒன்னாக பிட் பிட்டாக வரும் அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் ம் சரிங்களா நீங்கள் அப்படியே பண்ணுங்கள் வந்துடும் வர சா வர சான்ஸ் இருக்குது ம் சரிங்களா ஆ சரி ஜி. இப்போ பவர் போடணும் பவர் போ பவர் போடணும் सर्वधर्मान् சுவிட்ச் ஆன் இருக்கு त्यज्य Ah, correct. मामेकं शरणं व्रज அகம் துவா அகம் துவா சர்வ அப்படி படி அகம் துவா சர்வ பாப்தேத்ய அகம் அகம் துவா அகம் துவா சர்வ جهاد وشي السام ما سجهاد يايمن يايمن பரமன் குஹ்யம் யைமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வ பிகாஷதி कृत्वा ம் मामे वैश्यत्य संशयः அவ்வளோதான் ம் ना போதும் போதும் போதும் போதும் அறுபத்தி ஒம்பது